திருச்சிற்றம்பலம் நாடு நடுநாடு ஸ்தலம் அரையணி நல்லூர் திருச்சிற்றம்பலம் பீடினார் பெரியோர்களும் பேதமை கெடதிதிலா உயர்ந்தார்களும் விடிலாரிள வெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தாரழல் ஆடினாரறையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே இலையினார் சூலம் ஏரோகந்து ஏரியே இமையோர் தொழ நிலையினாலொரு காலூர சிலையினால் மதிலைதவன் அலையினார் பொன்னல் சூடிய அண்ணலாரையணி நல்லூர் தலையினால் தொழுதோங்குவார் நீங்குவார் தடு மாற்றமே என்பினார் கண்ணல் சூலத்தார் இலங்கு மாமதியுச்சியான் பின்பினார் பீரங்குஞ்சடை பிஞகன் என்று முன்பினார் மூவர் தாம் தோழும் மூர்த்தி தன் தாள்களுக்கு அன்பினாரையணி நல்லோர் அங்கையால் தொழுவார்களே விரவு நீர் பொன்மார்பினில் விளங்க பூசிய வேதியன் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவதன்றியும் அரபு நீஷடை கண்ணியர் அண்ணலாரையணி நல்லோர் பரபு பழி நீங்கிட பறையும் தான் செய்த பாவமே தீயினார் தீகள் மேனியாய் தேவர் தான் தொழும் தேவன் நீ ஆயினாய் கொன்றையாய அண்ணல் அங்கையாயறையணி நல்லோர் மேயினார் தம தொல்வினை வீடினாய் வெய்ய காலனை பாயினாய் எதிர்கழலினாய் பரமனே அடி பணிவனே விரையினார் கொன்றை சூடியம் வேகநாகமும் விக்கிய அறையினாரையணி நல்லூர் அண்ணலாரழகாயதோர் நரையினார் விடையோர்தியார் நக்கனார் நரு போது சேர் உரையினாலுயர்ந்தார்களும் உரையினாலுயர்ந்தார்களே வீரமாகிய வேதிய வேகமா கழியானையின் ஈரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேற்சென்ற எம்மீரை ஆரமாகிய பாம்பினார் அண்ணலாரையணி நல்லோர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை மாயுமே தக்கனார் பேரு பெருவேள்வியை தகர்த்தோகந்தவன் தாஷடை முக்கணான் மறை பாடிய முறைமையான் முனிவர் தோழ அக்கினோடெழெல்லாமை போன் அண்ணலாரையணி நல்லூர் நக்கனாரவர் சார்வலால் நல்கு சார்விலோம் நாங்களே வெய்யனோ இலர் தீதிலர் வெறியராய் பிறர் பின் செல்லார் செய்வதேயலங்காரமாம் இவை இவை தேரியின்பூரில் ஐயமேற்றொண்ணும் தொழிலராம் அண்ணலாரையணி நல்லூர் செய்வனாரவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே வாக்கியோ சொல்லி யாரோடும் வகையலா வகை செய்யன்மின் சாக்கிய சமணன்றிவை சாரேலும் மரணம் போடி ஆக்கியம் மழோவாட்படை அண்ணலாரையணி நல்லூர் பகியோ குறையுடையீரேர் பறையோமாம் செய்த பாவமே காணல் சோழ் கழுமல்லம் அமர் தொல்பதி பழியிலாமறைஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியினாலரையணி நல்லோர் முக்கண்மோர் தீகள் தாழ் தோழ கிழிபினாரவர் தம்மோடு கேடில் வாழ்பதி பெறுவரே சுவாமி அரையணிநாதேஸ்வரர் அம்பாள் அருள்நாயகி திருச்சிற்றம்பலம்